திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை தலம் நரையூர் சித்தீச்சரம் திருச்சிற்றம்பலம் பிறை கொள் சடையர் புலியினுரியர் பேழ்வாய் நாகத்த கரை கொள் கண்டர் கபாலமேந்து கையர் கங்கர் மறை கொள்கீதம் பாட சேடர் மனையில் மகிழ்வை சிறை கொள்வண்டு தேனார் நரையூர் சித்தீச்சரதாரே பொங்கார்ச்சடையர் புனலரனலர் பூதம் பாடவே தங்காதல்லியோ தாமோ தனியோர் விடையேறீ கொங்கார் கொன்றை வன்னிமத்தோ சூடி குளிர் பொய்கை செங்காலனமோ பெடையோ சேரு சித்தீச்சரத்தாரே முடிகொள் சடையர் முளை வெண்மதியர் மூவாமேனி மேல் பொடிகொள் நூலர் புலியினதளர் புரி பொன் சடைத்தாழ கடி கொள் சோலை வயல் சூழ் மடுவீர் கயலாரினம் பாய குடிகொள் மாட குழாமார் நரையூர் சித்தீச்சரத்தாரே சடை பின்தாழ்ஷடைமேல் நகுவெண் தலையர் பிரம்மன் தலையேந்தி மின்தாழுருவீர் சங்கார் குழைத்தான் மிளிரும் ஒரு காதர் பொன் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து செண்பகம் சென்றார் செல்வ திருவார் நரையூர் சித்தி சரத்தாரே நீரால் முடியர் கரை கொள் கண்டர் மறை மறைகள் நிறைநாவர் பாரார் புகழால் பக்தர் சீத்தர் பாடியாடவே தேரார் வீதி முழவார் விழவின் ஒலியோந்திசை செல்ல சீரார் கோலோ பொலியோ நரையூர் சித்தீச்சரத்தாரே நீண்ட சடையர் நிறை கொள் கொன்றை விரை கொள் மலர் மாலை தூண்டு சுடர் பொன் நொழி கொள்மே நீ பவள தெழிலார்வம் தீண்டு மாடோ எழிலார் சோலை இலங்கு கோபூரம் தீண்டு மதியா திகழோ நரையூர் சித்தி சரத்தாரே குழலார் சடையர் கோக்கின் இரகர் கோல நிரமத்தம் தழலார் மேனி தவள நீற்றர் சரிகோவண கோவணக்கீழர் எழிலார் நாகம் புலியின்னுடைமேல் இசைத்து விடையேறீம் கழலார் சிலம்பு புலம்பவருவார் சித்தீச்சரத்தாரே கரையார் கடல் சூழ் இலங்கை மன்னன் கையிலை மலை தன்னை வரையார் தோளால் எடுக்க முடிகள் நெறித்து மனமொன்றே உரையார் கீதம் பாட நல்ல உலப்பில்லருள் செய்தார் திரையார் புனல் சோழ் செல்வனரையூர் சித்தீச்சரதாரே நெடியான் வீரமன் நேடி காணார் நினைப்பார் மனத்தாராய் அடியாரவரோ அருமாமரையோ அண்ட தமரரும் முடியால் வணங்கி குணங்களே குணங்களேத்தி முதல்பாவருளென்ன செடியார் சென்னல் திகழோ நரையூர் சித்தி சரதாரே நின்றுண் சமணர் இருந்துண் தேரர் நீண்ட போர்வையார் ஒன்று முணராம் ஊமர்பாயில் உரை கேட்டுழல் வீர்கள் கன்றுண்பயப்பாலுண்ண முலகில் கபாலமயல் பொழிய சென்றுண்டார்து சேரோனரையூர் சித்தீச்சரத்தாரே குயிலார் கோல மாதவிகள் குளிர்பூஞ்சுர புன்னை செயிலார் பொய்கை சேரூ நரையூர் சித்தி சரத்தாரை மயிலார் சோலை சூழ்ந்த காழி மல்கு சம்பந்தன் பயில் வார்க்கி நீய பாடல் வல்லார் பயில் வார்க்கி நீய பாடல் வல்லார் பாவனாசமே சுவாமி சித்தநாதேஸ்வரர் அம்பாள் அழகம்மை திருச்சிற்றம்பலம்